صلى الله عليه وسلم وقلت رسول الله صلى الله عليه وسلم படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்ல நவாஹத்து சுபகான ஒருவனுக்கு முதல் அனைத்து அல்ஹம்துலில்லா சலாத்தின் கருணையும் சலாத்தின் மீதேற்றமும் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஸ்தபா سيد القونين سيد الحرمين حبيب العمرين محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் சொல்லலாம் அலேஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையின் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சகாபாக்கள் சாபியகங்கள் சபக சுகதாக்கள் சாதிகள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கையாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகும் புனிதமான ஜிம்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாவுடைய நல்லடியார் நடிகர் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் ரபுல் எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறான் அந்த விடயங்களை முடியுமான அளவிற்கு நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹால தகுத்திருக்கிறார்கள் அவைகளை விட்டு முற்றும் முழுதும் நூற்றுக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அப்பா உங்களுக்கும் தப்புவாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன் இத்தப்புவாக அழைத்துமாக்கும் கணியத்துக்குரிய உலமாக்களே கனவான்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹு ஜல்லாலுகு அம்மனவாருகு ஒரு புனிதமான பூர்த்தியான கண்ணியமான சங்கை பொருந்தி ஒரு மாதத்துல காலடி எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை சந்திக்கிறான் நடந்து இல்லை ரவியகனில் அவ்வளவு சொல்லி சொன்னாலே எல்லாருடைய வாயிலையும் எல்லா நிபர் மேடைகளிலும் அதிகமான பயான்களையும் எடுத்து காட்டக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம்தான் நபித்தல்லாஹ் வழி வசல்லம் அவருடைய பிறப்பு முதல் பிறப்பு வரை வெளியேற்றுக்குரிய சகோதரர்களை நண்பர்களே என்னதான் நபித்தல்லாஹ் அலிஹி வசல்லம் அவங்களை பற்றி எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ மெம்பர்கள்ல பேசப்பட்டாலும் ஒரு கவலையான செய்தி என்னென்றால் உம்மத்தாகி கிட்ட அந்த நபியுடைய வாழ்க்கை இல்லாதது ரொம்ப கவலையான ஒரு இருந்தார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே ஒரு விடயத்துடைய பெருமதி ஒரு மனிதனுக்கு விளங்கினாதான் அந்த விடயத்தை கொண்டு ஒரு பிரயோசனம் காண முடியும் எங்களுடைய நபி முகமது தான் அலைவசல்லம் செல்லம் யார் யார் முகமது சல்லாஹு அலைவசல்லம் அவங்க அல்லாஹு தாலா இந்த உண்மத்துக்கு எப்படி தேர்ந்தெடுத்தார் நபியோங்களே ஹதீஸ்ல தெளிவாகவே சொன்னாங்க இன்னமாக தகையர் அல் கபாலில் பக்தார் அல் அரப் பத்தகையர் அல் அரப் பக்தார் அமுபர் பத்தகையர் அமுபர் பக்தார குறை பத்தகையர் குறை பக்தார பனி ஹாஷிம் பத்தகையர் பனி ஹாஷிம் பக்தார தெளிவாகவே ஹதீஸ்ல நபியவங்க சொன்னாங்க முழு உலகத்தில இருந்து அல்லா தேர்ந்தெடுத்தான் முதலாவது சிறந்த ஒரு சமுதாயத்தை அல்லா தேர்ந்தெடுத்தான் சிறந்த சமுதாயம் அரபு மக்கள் அரபு சமுதாயத்தை அல்லா தேர்ந்தெடுத்தான் அதுக்கு பின்னால் அந்த அரபு சமுதாயத்தில இருந்து முபர் என்று செல்லக்கூடிய ஒரு சிறந்த கூட்டத்தை அல்லா தேர்ந்தெடுத்தான் இந்த முபர் என்று செல்லக்கூடிய சிறந்த கூட்டத்தில இருந்து சிறந்த கோத்திரமாகிய குறைசி கோத்திரத்தை அல்லா தேர்ந்தெடுத்தான் அந்த சிறந்த கோத்திரம் குறைசி கோத்திரத்திலிருந்து இருந்து பனி ஆஷிம் செல்லக்கூடிய சிறந்த வம்சத்தை அல்லா தேர்ந்தெடுத்தான் இந்த பனி ஆசிம் என்று சொல்லக்கூடிய சிறந்த வம்சம் சிறந்த பரம்பரையில இருந்து அல்லாஹால மக்தாரணி இணைய தேர்ந்தெடுத்தார் என்பதாக நிறைய ஹதீஸ் சொல்றாங்க எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே இந்த உலகத்துக்கு இந்த உம்மத்துக்கு அல்லாஹத்துக்கு மகான முகமது சொல்லவா வரைந்து சொல்லவும் தேர்ந்தெடுக்கக்கூடிய எவ்வளவு ஒரு பெருசா எங்கட வார்த்தையில சொல்லுவோம் ஒரு பொலிசியான ஒரு நபியாக அல்லாஹால தேர்ந்தெடுத்தார் அந்த நபிக்கு எந்த விதமான குறையும் இல்லை எந்த குறையும் அல்லாஹால உலகத்துல வைத்தது கிடையாது அதுதான் சத்தானி ரவி அல்லாம சொல்றான் தெளிவாக ஒரு கவிதையில சொல்லி காட்டுறாங்க இந்த ஹத்தானி சாபித் ரவி அல்லாமனுடைய கவிதையை பத்தி சொல்றாங்க முழு உலகத்துல நபிய பாராட்டின கவிதைகளை ஒரு பக்கத்துல வச்சு முழு உலகத்துல நபிய பாராட்டி பேசின கவிதைகளை ஒரு புறத்துல வச்சு இந்த ஹஸ்தானி ஸ்தாபித் ரவி அல்லாமனுடைய கவிதையை அடுத்த பக்கத்துல வச்சா ஹஸ்தானி ஸ்தாபித்துடைய கவிதை தான் பாரத்துல மூடிக்கும் என்பதாக மக்கள் சொல்றாங்க அவ்வளவு பெருமதியான கவிதை சொல்றாங்க وأجمل منك لم تلد النساء خلقت المبرأ من كل عيد كأنك تدخل السما تشاء حسان بن ثابت رضي الله عنه وسلم وأحسن منك لم ترك الدعين يا رسول الله உங்களைய போல ஒரு அழகான ஒரு மனிதனை எந்த கண்ணும் கண்டிக்காது அவர்கள் ஏற்கனவே உலகத்துக்கு வந்தவங்க இதுக்கு பின்னால வர போறவங்க எந்த கண்ணும் கண்டிக்காதவங்கள போற ஒரு அழகான மனிதன் பொதுவாகவே எங்களுக்கு தெரியும் யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் அழகுல ரொம்ப கூடின நபி யூசுப் அலைசலாம் அழகுல ரொம்ப கூடிய நபி ரொம்ப அழகான நபி அந்த யூசுப் அலைஹி சலாத்து வசலாத்துடைய விடயத்தை வச்சு நபியும் ஒரு விவாதத்துல சொல்றாங்க யூசுப் அம்மா எனக்கும் என்னுடைய சகோதரர் யூசுப் அலை இஸ்லாத்து வசலாத்துக்கும் அழகுல இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா நான் அப்பா என்று சொல்லக்கூடிய அழகு யூசுப் அலை அம்மா என்று சொல்லக்கூடிய அழகு கணியத்துக்குரிய சகோதரனை நண்பராலே யார் அல்லாஹால இப்படி வளர்த்திருப்பார் ரபியா ஒரு விவாதத்துல கொண்டு வரா அதுதான் ஆயிஷா ரபி அல்லாஹ் ஒரு அகையில ஜமீனுஹு லஆசர்ன குலூப அல ஜமீன் காலத்துல வாழ்ந்த பெண்கள் அவரோட கையில ஈர்க்கக்கூடிய எப்பல்களை வெட்டுறதுக்கு பதிலா அந்த யூசுப் அலை சலாத்துடைய அழகுல மதிமயங்கி விரல்களை வெற்றி கொள்வாங்க அவ்வளவு நபி ஆனா ஆயிஷா ரவியல்லா சொல்றாங்க அந்த காலத்துல வாழ்ந்த பெண்கள் என்னுடைய கணவர் முகல்மத் செல்லாம் வடிவத்தலம் அவளை கண்டா அழகில மதிமயங்கி நிழல்களை வைக்க மாட்டாங்க அழகில மதிமயங்கி உள்ளத்தை வெற்றி கொள்வாங்க அவ்வளவு அழகா நடக்கும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராக சில சகாபாக்கள் கிட்ட கேட்க வந்திருக்கிறது நீங்க நபியோட ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறீங்க ரொம்ப தேர்ந்திக்கிறீங்க இருக்கிறீங்க ரொம்பவே மகத்தமா இருக்கிறீங்க நபியுடைய அழகை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டாங்க சூரியன் உதிக்கக்கூடிய நேரம் எவ்வளவு பிரகாசம் அளிக்குமோ அந்த சூரியன் நேரத்தில் நேர் யாருக்கும் எப்படி பார்க்க முடியாதோ அத போல நபியுடைய முகம் பிரகாசம் என்பதாக சகாபாக்கள் வருகிறார் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே அழகில் நம்முடைய ஆளுமே நபிக்கு எந்த குறையும் வைக்கல அழகில் எந்த குறையும் வைக்கல அதே போலதான் கிட்டாக தொடர்ச்சியாக சொல்றாங்க அஸ்தானி ஸ்தாபித்த ரவி அவங்க وأجمل منك لم تلد النساء يا رسول الله உங்களைய போல ஒரு சிறந்த வம்ச நீக்கக்கூடிய ஒரு பிள்ளைய எந்த பெண்ணுமே இதுவரைக்கும் பெற்றெடுத்திக்கவே முடியாது யாரும் சிறந்த வம்சம் நீக்கக்கூடிய ஒரு குழந்தை சிறந்த வம்சம் நீக்கக்கூடிய ஒரு மனிதர் கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பர்களே எப்படி நபி நபிசல்லாஹு அலைவசல்லம் அவருடைய ஹதீஸ்களை வார்த்தைகளை அல்லாஹு இது வரக்காற்றும் பாதுகாத்து வெற்றிகிறார்கள் எப்படி நபியுடைய வார்த்தைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கோ அதே போல நபியுடைய பரம்பரை நபி தொடக்கம் ஆதம் மலைஹி சலாத்து வரைக்கும் அவங்களுடைய பரம்பரை அல்லாஹு தாலா பாதுகாத்து வச்சிருக்கிறார் யாருடைய தவறாக எடுத்துக் கொள்ளவான எனக்கு ஞாபகம் நீக்கக்கூடிய அமைப்புல நான் நபியுடைய பரம்பரையை சொல்லிட்டு போறேன் யாரும் என்னைய தவறாக எடுக்கவார்கள் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க தாரீகுல் கபீர் என்ற கிதாபுல கொண்டு வராங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடக்கம் சொல்லிக் கொண்டே போறாங்க محمد ابن عبد الله ابن عبد المطلب ابن قاسم ابن عبد المناف ابن قصي ابن قلاب ابن مرة ابن صعب ابن لوي ابن அந்த லுவையில இருந்து பிரிஞ்சு அப்படியே தொடர்ச்சியா வருவது கால் இபுனு லுவை இபுனு வாலிப் இபுனு சிஹர் கினானா இபுனு முதரோசா இபுனு ஹுசைமா இபுனு இல்லியா சலைஹி வரைக்கும் அதுக்கு பின்னால தொடர்பியா சொல்றாங்க இல்லையா தலைஹி சலாத்து வசலாம் இபுனு உபர் இபுனு நபர் இபுனு நிசார் இபுனு மகன் இபுனு அகுனான் அந்த அகுனான்ல இருந்து பிரிஞ்சு தொடர்ச்சியாக சொல்லிக் கொள்வாராங்க عدو ابن مقوم ابن يشرب طارق ابن يشرب ابن يعرب ابن اسماعيل عليه الصلاه والسلام ابن ابراهيم عليه الصلاه والسلام கணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பராலே கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பரம்பரை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வராங்க என்னுடைய நோக்கம் நபியுடைய பரம்பரையை சொல்றதல்ல அல்லா நபியுடைய பரம்பரையை பாதுகாக்க வச்சிருக்கிறார் இன்னும் சில கிதாபுகள்ல தசீருடைய உலமாக்கள் எழுதிக்கிறாங்க இப்ராஹிம் அலை இஸ்லாம் ஒத்தலாம் தொடக்கம் ஆதம் அலை இஸ்லாம் வரைக்கும் நபியுடைய பரம்பரை பாதுகாத்து இருக்கிறார் கண்ணியத்துக்குரிய சகோதரனுடைய நண்பர்களே எத்தனையோ விடயங்களை நாங்க தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம் அவங்களோட வாப்பட பேர் இவங்களோட பரம்பரையில பேர் நபியுடைய பரம்பரைக்கு நபி இருக்கு பாருங்க நபியை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் கண்ணியத்துக்குரிய அது மாத்திரமல்ல ஏன் சிறந்த வம்சம் என்று சொல்லி சொல்றாங்க நபியவங்களே ஒரு விவாதத்துல சொல்றாங்க என்னுடைய பரம்பரையில எல்லாமே நிகாஸ் நடந்திருக்கு நடந்துச்சு என்னுடைய பரம்பரையில ஒரு வினாவும் என்றதாக நபி அவர் சொல்றார் அவ்வளவு சிறந்த ஒருத்தர் கணேசுக்குரிய சகோதரன் நண்பர்களே இததான் இததான் ஒரு சிறந்த பிள்ளைய எந்த அவ்வளவு சிறந்த வம்சம் தொடர்ச்சியாக சொல்றாங்க எல்லா குறைகளை விட்டு நிவர்த்தியாக இருக்கிறீங்க சொல்லலாம் நபி அவனுக்கு எந்த குறையும் இந்த உடம்புல சகாபாக்கள் தெளிவாக எழுதிக்கிறாங்க நபி அவனுடைய முடி எப்படி லிம்மா சும்மா ஒக்கரா என்று சொல்லக்கூடிய மூணு முறை நபியுடைய முடி கடவுள் விரிவாக சொல்றதுக்கு நேரம் இல்லை மூணு வகையில முடியிச்சு அதே போல அவனுடைய கண் எப்படி இருந்துச்சு அவனுடைய நடை எப்படி இருந்துச்சு அவனுடைய உயரம் எப்படி இருந்துச்சு மகாபாக்கள் சொல்றாங்க நவியோ ரொம்ப உயரமான மனிதனும் அல்ல நபியோ ரொம்ப முட்டையான மனிதனும் அல்ல ஆனா எவ்வளவு பெரிய உயரமான மனிதனோட நபியோ மகிழ்ந்தாலும் நபியுடைய மொழிதான் அதிசயம் என்னென்றா நபிதான் உயரத்தை போல விளங்கும் கிதாபில் எழுதுறாங்க இவன் அப்பாஸ் ரவி அல்லா பண்ணவங்க குதிரையில ஏறினாங்க ரெண்டு காலம் கீழப்படும் அவ்வளவு உயரமான குதிரையோட ஏறினா ரெண்டு காலம் கீழப்படுறது அவ்வளவு உயரமான நபி எதேசுக்குரிய சகோதரனை நண்பர்களே அந்த இகுண அப்பா அவி எல்லாம் அன்புமாவோட நடிகை வழிந்தாலும் நபிதான இறக்க போல காட்டும் அதுதான் அல்லாமதான் எனவே கணேசனுடைய சகோதரனை நண்பர்களே உருவத்துல அவங்களுடைய தோற்றத்துல எந்த குறையும் அல்லா வச்சில்ல பூர்த்தியான ஒரு நபியாக இருக்கின்றார் கணேசனுடைய சகோதரனை நண்பர்களே அது மாத்திரம் அல்ல இந்த நபி அல்லாஹு மனிதர்களுக்கு மாத்திரம் நபியாக அனுப்பி வைக்கல்ல ஜின்களுக்கு மத்தியிலே நபியாக அனுப்பி வைக்கிறார் அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான் குல் ஊஹிய இலைய அன்னஹு استمع نفر من الجن فقالوا إنا سمعنا قرآنا عجبا அல்லாஹ் குரான்ல சொல்றான் அந்த ஜீன்கள் நபியுடைய விஷயத்தை மசூரா பண்ணி ஈமான் கொண்டதை நீங்க கொஞ்சம் பார்க்கலையா சவாதிகளும் பாரிகளும் செல்லக்கூடிய ஒரு சஹாபி அவங்க இஸ்லாத்தை தழுவுறதுக்கு முன்னால மதியினால ஜீன் வைத்தியம் செய்து கொண்டிருக்கிறார் ஜின் வைத்தியம் அவர்கிட்ட வைத்தியம் செய்யக்கூடிய ஒரு ஜின் மதியினால இருக்கக்கூடிய நேரம் மூணு நாட்களாக தொடர்ச்சியாக அந்த சவாதிகளும் பாரிகள் தொந்தரவு செய்யும் மதியனார் ஒரு நபி வந்திருக்கிறார் அவரை நீங்க சொந்தீங்க எங்களாக தொடர்ச்சியாக தொந்தரவு செய்து என்னுடைய தொந்தரவு தாங்க முடியாம அந்த சவாலிகளும் காரியும் நபியோட சந்திக்கிறதுக்காக ரெண்டு வார்த்தை கவிதைகள் எழுதி கொண்டு போறாங்க நபியோட சந்திக்க நபியோட சவாலிகளும் காரிக சந்தில சவாலிகளும் காரி கவி அல்லாம இவங்களும் நபியோட கண்டில்ல ரெண்டு பேருக்கு மத்தியில் அறிமுகம் இல்லை இவங்க போறாங்க எப்ப நபியோட கண்டு சலாம் சொல்றாங்களோ எடுத்துடனே நபியும் சலாமுக்கு பதில் சொல்லி சொல்றாங்க வாங்க சவாலிகளும் காரிக்கு உங்களை தான் எதிர்பார்க்கிறேன் இவங்க ஆச்சரியப்படுறாங்க யார் சொல்ல நான் சவாரி பாருங்க உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் அதுக்கு பின்னால் ஒரு கவிதையை படிக்கிறாங்க கவிதையோட படிச்சு காட்டாங்க யாரும் சொல்லப்பா யாரும் சொல்லலாம் யாருக்கும் யாரும் சபாதி செய்ய முடியாது யாரும் சொல்லப்பா அந்த பயங்கரமான பிரியாவத்துடைய நாள்ல உங்களுடைய சபாத்து உங்களுடைய சிபாரித்து இந்த சவால்களும் காரியங்களுக்கு மாத்திரம் தேவைப்படும் யாரும் சொல்லலாம் சொல்றாங்க கரிமவத்தை இஸ்லாம் உதவா கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களே எங்களுக்கு மத்தியில் அல்லா ஒரு கண்ணியமான ஒரு சிறப்பான ஒரு நதியா எங்களுடைய நதியமாக அது மாத்திரம் அல்ல மனிதர்களுக்கு எங்களுக்கு மத்தியில மாத்திரம் அல்ல மிருகங்களுக்கு மத்தியிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நபியாக முகமது செல்லா மூலமாக எந்த அளவு தூரத்துக்கு இந்த நபிசல்லாம் அலையம் அவ காட்டு வழியில நடந்து போறாங்க ஒரு சத்தம் கேட்குது யார சூழல்லா திரும்பி பார்க்கலாம் மக்களும் இல்ல மறுபடியும் போறாங்க மறுபடியும் அதே சத்தம் யார சூழல்லா திரும்பி பார்க்கலாம் ஒத்தரும் இல்ல மறுபடியும் நடந்து போறாங்க மறுபடியும் அதே சொத்தம் யாரும் சூழந்தோ திரும்பி உன்னிப்பாக பாக்குறாங்க ஒரு மான் அந்த இடத்துல சின்ன மான் கெட்டப்பட்டு யார் சொல்லல நான் நான் திரும்பி சொல்லலாம் அந்த மான் போது பால வருவது அந்த உடனடியாக அந்த சகாபிய பார்த்து சொன்னாங்க என்னுடைய சோழரே உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் வேண்டுகோள் என்ன வேண்டுகோள் யார் சொல்ல கத்தலை போல செஞ்சு முடிக்கிறோம் சொன்னாங்க இந்த மான் அவுத்து வீட்டு எனக்காக வேண்டும் நிறைய அவுத்து விட்டுறாங்க அந்த மாதிரி சந்தோஷத்துல துள்ளி கொண்டு போகுது வயிற்று கொஞ்சம் தூரம் போனதுக்கு பின்னால திரும்பி நபியோட பார்த்து சொல்லுது அது நீங்க உண்மையாகவே அவரோட ரசூதாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களே இன்னொரு ரிவாயத்துல வருவது ஒரு காட்டரவி ஒரு உடும்ப கொண்டு வாரார் கொண்டு வந்து அப்படியே நபியோட முன்னால வீசுறாரு வீசிட்டு சொல்றாரு நபியோட பார்த்து நான் இந்த உடும்பு எப்ப ஈமான் கொண்டு இஸ்லாத்துக்குள்ள வருதோ அது வரைக்கும் நானும் ஈமான் கொள்ள மாட்டேன் நபியோ அந்த உடும்பு கிட்ட போறாங்க வைத்து கேட்கிறாங்க மன்சாபுடியாபாத் ஏ நீ யார வணங்குறாய் யாரை ஈமான் கொண்டிருக்கிறாய் அந்த குடும்பு தெளிவான அரபுட பதில் சொல்லுது ஏழு வானம் யாருடைய கையில ஏழு பூமி யாருடைய கையில இருக்கோ அந்த அந்த அவ்வளவு மாத்திரம் நான் வழங்குறேன் நபியவன் கேட்கிறாங்க மண் அன நான் யார் சொன்னாங்க அந்த ரசூல் ரபில் ஆலமீன் வகாசம் நபியின் நீ அல்லாவுடைய ஒரு ரசூல் யார் ரசூல் நீ அல்லாவுடைய ஒரு ரசூல் ஒப்பாத்தவும் அல்ல கணேஷ் நபியை நான் யார் இருப்பதாக அந்த உடும்பு தெளிவான அளவுல பதில் சொன்னது கணேசுக்குரிய சகோதரனை நண்பர்களே காத்தரவை கனிமவத்தில் இஸ்லாம் சொல்லுவார் எனவே கணேசுக்குரிய சகோதரனை நண்பர்களை நனிந்து செல்ல வாழ என்றால் எங்களுடைய உம்மத்துக்கு வந்திக்கக்கூடிய நபி எங்களுடைய உம்மத்துக்கு வந்திக்கக்கூடிய ரசூல் எந்த குறையும் அல்லாஹால் அமைக்கல தோற்றத்துல வைக்கல அழகுல வைக்கல கண்ணியத்துல வைக்கல இந்த உண்மத்துடைய முன்னேற்றத்தை அல்லாஹால வைத்திருக்கிறது முகமது சல்லாஹு அலைவசல்லமோனுடைய வாழ்க்கை வழிமுறை நம்ம அடுத்து இந்த லிம்பத்தை உண்மையை சொல்லுவோம் கண்ணியத்துக்குரியவாளே உண்மையான முன்னேற்றத்தை செய்கிறது நிச்சயமாகவே முகமது சல்லா அலைவசல்லமோனுடைய வாழ்க்கையில மாத்திரம்தான் பாரிசையும் ரத்னத்துல்லாஹி அலேஹி அவங்க பிளைட்ல பிரயாணம் செய்யறாங்க விமானத்துல கிட்ட ஒரு சகோதரர் முஸ்லிம் சகோதரர் இருக்கிறார் அந்த நேரம் அவர் இந்த பிளைட்ல சாப்பாடு கொடுக்கப்படுவது சாப்பாடு பரிமாறப்படுவது உங்களுக்கு தெரியும் பிளைட்ல போனவங்க ஏசிங்க அவங்க நைஃபல் போக்கா அந்த போக்காலதான் தான் மீன் புரிஞ்சு இவர் வலது கையால வெட்டி இடது கையால சாப்பிட்டார் முஸ்லிம் பாரிசையும் ரத்னத்துல்லாஹி அலேவன் கிட்ட பேச சொன்னாங்க நீங்க வலது கையால சாப்பிட்டு இடது கையால வெட்டினா நல்லதே ஏன் நதியோட சுண்ணத்து வலது கையால சாப்பிடுறேதான் இவருக்கு சூடா இவருக்கு கோபம் வைத்து எதிர்த்தொடனே சொன்னாரு இந்த முல்லாக்கள் மௌனவார் உடமாக்களால இந்த இஸ்லாம் கம்யூனிட்டி சமுதாயம் முன்னுக்கு வராமல் எப்ப பார்த்தாலும் நபியோட சுண்ண தொட்டத்துக்கு முடிச்சதுக்கெல்லாம் நபியோட சுண்ண சுண்ண சென்றீங்களே எங்க முன்னேற்றம் வரப்போகுது யகூதிகளை கொஞ்சம் பாருங்க அவங்க நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கிறாங்க கரண்டையை கீழே விடுக்கிறாங்க தானிய வலிக்கிறாங்க தொப்பி இல்லாம போறாங்க வாழ்க்கையில முன்னேறி கொண்டே போறாங்க எங்களுக்கு முன்னேற்றம் இல்லை உலமாக்கலாகலாம் என்பதாக இருக்கிறார் கணேசனுடைய சகோதரர்களின் நண்பர்களே பாருங்க ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க அமைதியாக இருந்து அழகான ஒரு பதில் சொல்லுவாங்க அழகான ஒரு தாசம் சொன்னாங்க பாருங்க ஒரு மனிதன் பெரிய ஒரு உயரமான ஒரு மரத்தில் ஏறிட்டார் ஏறிட்டார் ஏறக்கூடிய நேரம் ரொம்ப சோகமாக ஏறிட்டார் ஆனா இப்ப இறங்குறது அவருக்கு கஷ்டமாயி இறங்குறது ரொம்ப கடினமாயி ஏன் உயரமான மரம் இறங்குறதுக்கு வாய்ப்புடுறார் ஒரு கூட்டம் கீழே சேர்ந்துச்சு சேர்ந்து யோசிக்கிறாங்க எப்படி அந்த மனிதனால கீழே எடுக்கிறது எப்படி எடுக்கிறது அந்த கூட்டத்தில் ஒரு புத்திசாலி வந்துட்டார் வந்து சொன்னார் என்ன சொன்னாங்க மேல உயரமான ஒரு இடம் மரத்துல அந்த உயரமான பகுதியில் இருக்கிறார் ஒரு மனிதர் அவரை கீழே எடுக்கணும் நேற்றும் இப்படி ஒருத்தவர் காப்பாத்தினு கவுத்த இருந்தார் அவர் வந்துட்டார் இவர் எப்படி கவுத்தா போனார் சொன்னாங்க எப்படி காப்பாத்தினீங்க நேற்றும் கிணத்துல ஒருத்தர் இருந்தார் அவரை கவுத்த போட்டு இழுத்த ஒருத்தரோட வந்துட்டார் ஆனா மரத்தினர் இவரை இழுத்த கீழே விழுந்து ஒப்பாத்தாகிட்டார் கணேசுடைய சகோதரனை நண்பர்களே கிணத்துல விழுந்தவனை இருந்து எந்த உயிரோட வந்துடுவான் மரத்துல இருக்கிறவன் இருக்கா ஒப்பாத்தாக போவான் அந்நிய மக்கள் காப்பீர்களுக்கு கரண்டடி கீழே விழுக்கிறது முன்னிறுத்ததோட இருக்கும் இடது கையால சாப்பிடுறது முன்னேற்றத்தை போல இருக்கும் தாடிய வலிக்கிறது முன்னேற்றத்தை போல இருக்கும் ஆனா முன்னேற்றத்தை வெற்றிக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் என்பதாலே முஸ்லிம்களுக்கும் காப்பிர்களுக்கும் ஒரே வழியில வித்தியாசம் வச்சிருக்கிற முன்னேற்றம் ஒரே வழியில முன்னேற்றம் இல்லை நாங்களும் அவங்கள போல செய்ய போற வேண்டாம் மரத்தால் இருக்கிறவனை இழுத்தது போலதான் கையத்தால் உடைச்சு கொள்வோம் இல்லாத மரணத்தை எடுத்துக் கொள்வோம் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பராலே நாங்கள் எல்லாம் கனிம சென்ற மக்கள் லா இலாஹா இல்லல்லா முகம்மது ரசூலுமான கனிமவ செஞ்சுக்கிறோம் பல மாக்கள் சொல்றாங்க இந்த கனிமாவுடைய சக்தி இந்த விளக்கம் என்னென்றா லா இலாஹ இல்லல்லா என்றது இபாதத் தான் லா இலாஹ இல்லல்லா அல்லாஹ் தவிர வேற யாரையும் நான் ஈமான் கொள்ளல நான் யாரையும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளல அந்த இறைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடையாளம் தான் விவாதத்தை ஒரு மனிதன் இடாதத் செஞ்சாலும் அல்லாவை ஏற்றுக்கொள்றான் என்று அர்த்தம் அதே போல முகம்மது ரசூலுல்லா என்ற அது நிசார் அந்த நபியை ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளம் அந்த நபியுடைய வாழ்க்கைகளை வாழ்க்கையில வாழது கேட்டா சொல்றோம் நபியுடைய மகமது இங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே சில விஷயங்கள் ஓப்பனாக பேச வேண்டிய கஷ்டம் நபியுடைய மாணவர்கள் சந்தோஷப்படுறதா நபி கவலைப்படுறதா உண்மத்தை பேசி கொண்டிருக்கிறோம் எல்லாரும் என்பது அந்த உண்மையை மறத்த யார்தான் உண்மையை சொல்றது யார்தான் உண்மையை சொல்றது கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் இருந்தாலே நபியுடைய மகப்பத் ஒரு மனிதனுக்கு முழுமையான மனித வந்துட்டான் வெளிநடமான வாழ்க்கையில மாற்றம் வரும் உள்ளத்துல கையை வச்சு ஒவ்வொருத்தரும் யோசிங்கோ நபியுடைய மகப்பத் உள்ளத்துல இருக்கா வெளிநடமான வாழ்க்கையில மாற்றம் நீக்கோனும் அடுத்தவங்க இயக்குவாங்க அடுத்தவங்க படிப்பாங்க அடுத்தவங்க கேவலமாக நினைப்பாங்க என்பதற்காக வேண்டி சுண்ணத்தை விட்டுட்டோமா உண்மையான மகபத் நபியுடைய மகபத் வரவே இல்லை உண்மையான செய்தி இதுதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே எனவே தெளிவாக விளங்கிக் கொள்ளுவோம் இஸ்லாத்துக்கும் குப்பருக்கும் ஈட்டக்கூடிய வித்தியாசம் தொலைக இஸ்லாத்துக்கும் குப்பருக்கும் ஈட்டக்கூடிய வித்தியாசம் தொலைக எப்படி இஸ்லாத்தை குப்பையை பிரிந்து கொள்வது தொழுக நிறைய சொன்னாங்களா அல்லா பலாசலகு யாருக்கு தொழுகை இல்லையோ அவனுக்கு இஸ்லாத்துல எந்த பங்கும் இல்லை இஸ்லாத்தை பத்தி பேசுறதுக்கு அவனுக்கு ரைட் சைட்ல உரிமை இல்லை தொழுகை இல்லாத மனிதனுக்கு அதே போல முஸ்லீமுக்கும் காப்பிருக்கும் நீக்கக்கூடிய வித்தியாசம் நபியுடைய சூழல் எப்படி இஸ்லாத்துக்கும் குப்பருக்கும் நீக்கக்கூடிய வித்தியாசம் தொழுகையோ முஸ்லிமுக்கும் காப்பினுக்கும் நீக்கக்கூடிய வித்தியாசம் நபியுடைய சூழல் கண்ணியத்துக்குரிய பாதையில நடந்து போறோம் ஒரு மனிதன் மாறால் முஸ்லீம் என்றதுக்கு எந்த அடையாளமும் இல்லை அவருடைய உடம்புல தோற்றத்துல கலாத்துல யோசிக்கிறோமா இல்லையா யோசிக்கிறோமா இல்லையா பேர செல்லி சலாம் செல்லக்கூடிய சகாத உருவாகி ஆனா ரபியோட உள்ள வந்துட்டேன்னா சந்தோஷம் மாற்றா ரபியோட ரபியுடைய பிறந்த நாள் கண்ணியத்துக்குரிய நபியுடைய இறந்த நாளும் அதுதான் பிறந்த நாளை மட்டும் யோசிக்கிறோம் இறந்த நாளம் ஏழு நிலம் கூட வைக்கிறோம் நபியுடைய வாழ்க்கை எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே நபியோக ஹதீஸ்ல தெளிவாகவே சொன்னாங்க கொஞ்சம் தெளிவாக கேளுங்க ஹதீஸ் இந்த காலத்துல இந்த காலத்துல முகமது சல்லா வலையம் செல்லமோ வாழ்ந்த காலத்துல மூசா அலை இஸ்லாத்து வசலாமோ ஈசா அலை இஸ்லாத்து வசலாமோ உயிரோடு இருந்தா இந்த ரெண்டு பேரும் யார் ரெண்டு கோத்திரத்துடைய நபிமார் இந்த ரெண்டு பேரும் உயிரோடு இருந்தாலும் அந்த ரெண்டு பேரும் என்னுடைய காலத்துல உயிரோடு இருந்தா என்னைய பின்பற்றாலும் அவர்களுக்கும் சொர்க்கம் போடலாம் சுபகானந்தா சுபகானந்தா எப்படி அறிவிச்சு لو كان موسى وعيسى حيا لما وسعه الا اتباعي நபியுடைய காலத்தில் ரெண்டு கோபுரத்துடைய நபிமாவியோடு இருந்தாலும் முகம்மது சல்லாஹ் அலைவசல்லம் அவருடைய வாழ்க்கை எடுத்து நடக்காம அவனும் சொர்க்கம் போறது சந்தேகம் தான் அப்ப நாங்க நீங்க கண்ணியத்துக்குரியவங்க எங்களோட ஹால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பராரே உம்மத்தோட மகப்பத் வச்ச நபி நாங்க எவ்வளவு மகப்பத் உம்மத்தோட மகப்பத் வச்ச நபி நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவன் சக்கராத்துடைய நேரம் சக்கரா ஒரு நேரம் பாத்திமா நபி அல்ல ஓடிக்கொள்வாராக நபி அவளை சந்திக்க நபி அவங்க முகத்தை திருப்பிட்டாங்க நபி அவங்க முகத்தை திருப்பிட்டாங்க முகத்தை திருப்பிட்டாங்க உடனே பாத்திமா ரவி எல்லாம் கேட்கிறாங்க யாரும் சூழந்தா ஒரு ஈரப்பல பாத்திமா இளைய செஞ்சா முகத்தை திருப்புறீங்க நபி அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நபி அவன் சக்கராவுடைய நேரம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பாத்திமா நிறைய ஹதீஸ்ல சொன்னாங்க தெளிவாக ஹதீஸ கேளுங்க முழு உம்மத்துக்கும் பாடமான ஒரு ஹதீஸ் நீங்க உயிரோடு முடியும் யார சூழல்லா நீங்க வப்பாத்தாகவே கவலை கைரா முடியும் எப்படி கைதா முடியும் நபியவங்க நான் போனாலும் ஒவ்வொரு நாளும் முழு மனித சமுதாயமும் செய்த நன்மை தீமைகள் என்னுடைய கபருக்கு காக்கப்படும் நான் நம்மட அல்ல நன்மைகள் அதிகமா கண்டடைந்தா நனவுகள் அதிகமா கண்டமண்டா நன்றி செலுத்துவன் அல்லாவை புகழ்வன் ஓரோருக்காக செய்வன் இதோட பட்டோலையில சொல்றேன் நான் செல்வ கண்டுத்தனைந்தா மோசமான பாலங்களை கண்டனைந்தா பத்தகம் உங்களுக்காக நான் கவர்களை செய்வதாக சொன்னார் கணியத்துக்குரிய சமூகங்களை நண்பர்களை யாரை எப்படி செய்வார் உம்மத்தோட மகப்பத்து ரவி நான் எவ்வளவு மகப்பத்து நாங்க எவ்வளவு இழந்தோம் இந்த சகாபாக்களுடைய சம்பவங்கள் எடுத்து பாருங்க கண்ணியத்துக்குள்ளே கொஞ்சம் இஸ்லாமிக் வரலாறுகளை கொஞ்சம் நிரப்பி பாருங்க சக்கராத்துடைய நேரமும் நபியுடைய சுந்தத்துக்களை ஹயாத்தாக்கின மக்கள் சகாபாக்கள் சக்கராத்துடைய நேரம் சுபக்குலைகளை குத்தப்படுறாங்க எந்த அளவு தூரத்துக்கு இருந்தா சாப்பிடக்கூடிய ரொட்டி துண்டுகள் உடல் வழியா வெளியில வருவீங்க அப்படி சக்கராத் சக்கராத்துல மூணு நாட்கள் சக்கராத் பக்கலாசு நீங்கக்கூடிய நேரம் ஒரு சகாவி நோய் விசாரிக்க வாராது ஒரு சகாவி நோய் விசாரிக்க வாராது வரக்கூடிய நேரம் நோய் விசாரிச்சுட்டு போகக்கூடிய நேரம் அந்த சகாவிய கூப்பிடுறாரு கூப்பிட்டு சொல்றாங்க என்னுடைய சோழரே வாழ்க்கையில கொஞ்சம் நேரம் அது சகாபிதானே மூத்தவாள் ஆயும் தரப்பு தாயகி மௌலானியவங்க அவனுடைய கடைசி காலங்கள்ல கையும் மேலாம போயிட்டு நடக்கே நேரா எலும்பே நேரா அப்படி ஒரு இக்கத்தான ஒரு நிலைமை வாயும் பேச முடியாது அப்படி இக்கத்தான நிலைமையில இருக்கிறாங்க அவனுடைய காரியங்களை இஷாரா செய்யறாங்க கால ஆட்டு இஷாரா செய்யறாங்க இந்த காரியங்களுக்கு விளங்கிட்டு மௌலான சொல்றாங்க காலுடைய கலட்ட சொல்லிதான் காலையில உடுத்தி வைக்கக்கூடிய அந்த சொல் காலையே கலக்க சொல்றாங்க கலக்கத்துக்கு முன்னு காவுறாங்க ஆனா காலை எடுத்துக்கிறாங்க காலை எடுக்கிறாங்க உடனடியாக திருப்பி கேட்கிறாங்க நீங்க என்ன சொல்றீங்க மறுபடியும் காலை சாவ செய்யறாங்க மறுபடியும் கலக்கிறதுக்காக போறாங்க காலை எடுத்துக் கொள்றாங்க மௌலானியா சொல்லா அவருடைய மகனுக்கு சொல்லப்பட்டுச்சு அது சொன்ன ஒரு வாப்பெருமோ சொல்றாங்க அது என்ன சொல்றீங்க வளங்கல்ல அவங்க பாக்குறாங்க வாப்பா என்ன தேவை வாப்பா காட்டுறாங்க சொன்னாங்க சந்தேகம் இல்ல பாப்பா சொல்றான் காலுடைய கலட்டதான் சொந்த கலட்ட சொல்லி சொல்றாங்க கேக்குறாங்க அப்படியா நாங்க கலட்டக்கூடிய நேரம் கால எடுக்கிறாங்களே சொன்னாங்க இல்ல இல்ல பாப்பா சொல்றாங்க முதலாவது வலது கால கலட்டுவோம் அதுதான் நபியுடைய சுந்தர் இடது கால கலட்டாதீங்க அந்த பெறலை கை கால நிலைமையில கூட நபியுடைய சுந்தத்தை விதற்கு தயாரில்லை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே கை கால்கள் எல்லாம் தலா பலன போட்டு தந்திருக்கிறார் எந்த விதமான குறையும் இல்ல ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே நபியுடைய வாழ்க்கை எவ்வளவு மத்தியில் எவ்வளவு பேசக்கூடிய நானும் பலகீனமானவன் யோசிக்கலாம் பேசக்கூடிய நான் பலகீனமானவன் ஆக மோசமானவன் பேசுறதுக்கு தகுதி இல்லாதவன் ஆனால் தான் எந்த அழிமை எனக்கு தந்திருக்கிறானோ அந்த அழிமை எச்சரிக்கிறது என்னுடைய பொறுப்பா இல்லையா அந்த அழிமை எச்சரிக்கிறது என்னுடைய பொறுப்பு கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பர்களே எனவே முஸ்லிம்களோட மாத்திரம் இல்லாம அந்நிய மக்களோட ரத்தமாக கண்ணியமாக நடந்த ஒரு நபியை நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பர்களே அப்துல்லா சலூல் ஆகப்பெரிய முனாபி நபி சொல்லா வலிவல் சொல்லம் அவருடைய விஷயத்திலே இட்டு கட்டின உத்தர் இவருடைய சக்கராத்துடைய நேரம் ஒரு வசியம் செய்தார் மரண சாசனம் ஒரு வசிய செஞ்சுட்டு மௌத்தா போறார் சொல்றாங்க என்னுடைய ஜனாதோ துறைக்கோடு நிறைய வந்தார் அது நபியுடைய விஷயத்துல மோசமாக நடந்த ஒரு மனிதன் சொல்லிட்டு மௌத்தா போறார் என்னுடைய ஜனாதவ தொழிலைக்கோடு நிறைய வந்தார் அப்படிலாம் சலூன் உன மௌத்துடைய நேரம் நபியாவை தொழிலிக்கிறதுக்கு முன்னுக்கு வராங்க எவ்வளவு மோசமாக நடந்து நபியவங்க சொல்லிக்கிறதுக்கு முன்னுக்கு வராம இந்த காலத்தில் சுப்பவ பிடிக்கிறார் திரும்பி பார்த்தா உமர் ரவி அல்லாம கேட்கிறாங்க ஏன் உமர் சுப்பவ பிடிக்கிறீங்க சொன்னாங்க யார சூழல்லா இவங்கள ஜனாதவ தொழிலிக்க வாழ்ந்துட்டு குரான்ல சொல்லிக்கிறானே கேட்கிறாங்க குரான்ல சொல்லிக்கிறாங்க எங்க சொல்லிக்கிறான் சொல்லுங்க இவன் குரானுடைய ஆயத்தை ஓடி காட்டு ஓடி காட்டுறாங்க இத்தகு أو لا تستغفر لهم إن تستغفر لهم سبعين مرة فلن يغفر الله لهم குரானுடைய ஆயத்தோடிக்கான யார சூழல்லாம் இந்த மாதிரி முனாபிக்கீங்கள் இஸ்திகபார் எழுபது விடத்தல் செஞ்சாலும் இவங்கள பாவத்தை மன்னிக்க கூடாது அல்லா சொல்றாங்க நீங்க எப்படி மன்னிச்சு தொழிலிக்க முன்னுக்காவீங்க சொன்னாங்க அமர் அல்லா சொல்றான் சதீன மர்றா எழுபது தடவை தானே சொல்றான் நான் எழுபதுக்கு கூட எதிர்பார்த்தேன் இப்ப தொழில் கேள்வி சுபகாரம்மா இப்ப தொழில் கேள்வி தொழுவிக்கிறதுக்கு முன்னுக்கு போறாங்க பெரிய அலை சொல்லாம வந்து சொல்றாங்க யாரும் சொல்லலாம் என்ன ஜிபிரியில் இந்த மனிதனுடைய விடயத்தில் அல்லா புதிய புறானுடைய ஆயத்தில் இறக்குகிறான் சொன்னா என்ன நான் இந்த மாதிரி மனிதர்கள் மௌத்தா போனா யாருமே சொன்னா தொடர்பு வைக்கவாங்க இப்ப சொல்லுவீங்களா இப்ப சொல்லுவீங்களா ஏடா ஒரு நாளும் இவரை ஜனநாயகத்துல தொழுவிக்க வாழும் யாரும் சொல்லணும் நதியும் தொழுவிக்கல்ல பின்னுக்கு ஆகுறாங்க அதுக்கு பதில் அவனுடைய சுத்தோவை கலட்டி ஜனாதவ சுத்தி கப்பல் புதைக்கிறாங்க சகாபாக்களுக்கு சரியான போகும் சரியான கோபம் கணேசபுரிய சகோதரனை நண்பர்களே நான் என்ன செல்லவார் என்றால் ஒரு மனிதன் அநியாயம் சென்றாலும் உபகாரம் செய்த ஒரு மனிதன் தான் எங்களுடைய ஒரு மனிதன் அநியாயமா நடக்கிறார் மோசமாக நடக்கிறார் அவங்களோட உபகாரமா நடந்த ஒரு நபி தான் எங்களுடைய நபி ஹபீஸ் சொல்லமாக சொல்லம் அவங்க எவ்வளவு தூரம் அவனுடைய சுண்ணத்தங்களுடைய வாழ்க்கையை ஈட்டி கண்ணியத்துக்குரிய உள்ளத்துல கைய வச்சு எத்தனை வாய்ப்பழகாது கேட்டா சொல்றாங்க ஏன் இப்படி முடி வச்சினீங்க அவர் அப்படிதான் வச்சிருக்கிறார் நான் அப்படிதான் வச்சிருக்கிறேன் ஏன் இப்படி ட்ரெஸ் உடுக்கிறீங்க அவரோட உடுப்பு இப்படிதான் கண்டா நானும் இப்படி உடுக்கிறேன் ஒரு அதிசவால் தெளிவா அவருக்கு சொல்லுங்கோ அதில் மருமன் அகப்ப யார உலகத்துல நீங்க மகப்பத் வைக்கிறீங்களோ யாரோ பின்பற்றீங்களோ செய்யாமத்துடைய நாள் அந்த மனிதர்களோட தான் இழப்புவீங்க செய்யாமத்துடைய நாள் அவர்களோட தான் எல்லாம் இழப்பாக்குவான் நபிமார்களோடு இருந்த வழக்கம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களை நான் ஆரம்பத்தோடு ஒரு அறிவி சொன்னேன் லவ்கான மூசா ஐசா ஐயன் ரெண்டு கோத்திரத்துடைய நபிமார பின்பற்ற ரெண்டு கோத்திரத்துடைய நபிமார் இருந்தாலும் அந்த ரெண்டு நபிமாரும் முகமது நபியை பின்பற்றினால்தான் சொர்க்கம் என்பதாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களே நான் அந்த ரெண்டு நபியை பின்பற்றினாலும் பரவாயில்ல மூசா அலைத்தலாம் ஈசா அலைத்தலாத்தை பின்பற்றினாலும் பிரச்சனை இல்லை ஆனா அந்த கூட்டத்துல வாழக்கூடிய ஆக மோசமான பாதிகளை பண்றோம் ஆக மோசமான பாதிகளுடைய வழிமுறைகளை வாழ்க்கையில வந்துட்டு எகூதி நஸ்மானிகளுடைய முழுமையான திட்டம் எங்களை இஸ்லாத்திலே கலட்டோம் என்று எந்த விதமான தேவையும் இல்லை இஸ்லாத்திலே கலக்கிறதால என்ன கிடைக்க போற அவர் ஒன்றும் கிடைக்க போறல்ல இஸ்லாமிய வாழ்க்கையிலே கலட்டோம் இதுதான் இஸ்லாத்துல கலத்தோடும் என்ற நோக்கம் அல்ல இஸ்லாத்துல வாழ்க்கையில் என்று கலத்தோடும் இதுதான் நோக்கம் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களே எல்லா சந்தர்ப்பத்திலேயும் நாங்க அடுத்தவங்க பேசுவாங்க அடுத்தவங்க பழிப்பாங்க மோசமானமாய் இளைய கேள்வி செய்வாங்க இதுக்காகவே நபியுடைய சுண்ணத்தை விட்டுட்டோமா ஆகப்பெரிய நஷ்டவாதிகள் நாங்கதான் அப்படி துப்பவ களத்தினால் உங்களை அரசரை சந்திக்கணும் என்றா நாங்க சந்திக்க தயார் இல்ல உங்களோட அரசருக்கு யுத்தத்துக்கு தயாராக சொல்லுவோம் போர் செய்ய தயார் ஒரு சுத்தத்தை விட மாட்டோம் அரசரை சந்திக்க போறாங்க அரசர் வாரால் வந்துட்டு சொல்றாரே அரசர் உட்கார்ந்து பிரதேசத்தில் ரவியெல்லாம் சகாபாக்கள் நின்று கொண்டுகிறார் அரசர் பேச ஆரம்பிக்கக்கூடிய நேரம் அந்த அரசரை பார்த்து சுதேசத்துல எமாரி ரவியெல்லாம் சொன்னாங்க அரசே நீங்க பேசுறதாக இருந்தா நாங்க நின்று கொண்டிருக்கிறோம் நீங்களும் நின்று கொள்ளுங்க நாங்க நீங்க அப்படி அரண்மனையில சாப்பாடு வைக்கப்படுவது சாப்பாடு சாப்பிடக்கூடிய நேரம் அப்படியே கை தவறி சாப்பாடு கீழே விழுவது அப்படியே எடுத்து நின்று பாக்குறாங்க மத்த சகாபாக்கும் கைய பிடிச்சிட்டு சொன்னாங்க அரசனுடைய மாளிகை எல்லாரும் இருக்கிறாங்க நீ இந்த சாப்பாடை கீழே எடுத்து சாப்பிட பாக்குறியே சொல்றாங்க சொன்னாங்க இந்த என்னுடைய நபியுடைய சுண்ணல் கீழே சாப்பாடு இருந்தால் சுத்தமாக சாப்பிடுவான் கணேசனுடைய சகோதரர்கள் நண்பர்களே எனவே அல்லாவுடைய எதிர்பார்ப்பும் தான் நபியுடைய எதிர்பார்ப்பும் தான் முழுமையான முறையில் நபியை பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக மாறும் எப்ப ஒவ்வொரு மனிதன் நபியுடைய சுண்ணத்து வருமோ அல்லாஹால உலகத்துல பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வருவான் கடைசியாக ஒரு சம்பவம் சொல்லி முடிச்சு கொள்வேன் கணேசனுடைய சகோதரனை நண்பர்களே அபு எதி பிஸ்தானி ரத்னத்துவாகி வாங்கி அவர்கள் அவருடைய காலத்துல ஒரு பெரிய ஒரு பாதிரியார்களுடைய ஃபாதர்மார்களுடைய கிறிஸ்டியன் ஃபாதர்மார்களுடைய பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் கூட்டம் இந்த கூட்டத்துக்கு என்னதான் அங்க நடக்கிறது பாக்குறதுக்காக வேண்டி இந்த அபு எதிர் பிஸ்தான் இறக்கத்துள்ளாயவங்க தன்னையும் ஒரு கிறிஸ்டியனை போல தோற்றமாக்கி கொண்டு அந்த கூட்டத்துக்கு போறாங்க என்ன நடக்குது வேற ஒரு நோக்கம் அல்ல அங்க என்ன நடக்குது என்ன பேசுறாங்க பேசி உட்கார்ந்துட்டாங்க அந்த பாதிரியார்களுடைய பாதர்மார்களுடைய தலைவர் பேசுறதுக்காகவே வந்துட்டார் வந்து கவிதையில உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறார் பேச்சு வருவதில்லை பேச ஆரம்பிக்கிறார் பேச்சு வருவதில்லை கேட்கிறாங்க சுற்றி இருக்கக்கூடிய மொழிகள் ஏன் பேசாம இருக்கிறீங்க சொன்னால் இந்த மஜுமால முகமது சல்லாஹ் அலைவசல்லம் அவங்களை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறான் அவன் இருக்கிற வரைக்கும் என்னால பேச முடியாது பேச முடியாது சொன்னாங்க எவ்வளவு தைரியம் அவனுக்கு யுத்தத்துக்கு வந்தீங்களா யார் அடையாளம் கொலை செய்வோம் சொன்னாங்க இல்ல இல்ல அவரை கொலை செய்யறதுக்கு எந்த அனுமதியும் எங்களுக்கு தரப்பட்டு இல்ல அவரை நாங்க எடுப்போம் கண்டுபிடிச்சா சில கேள்விகள் கேட்போம் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டாரா நாங்க அவரை பேசாம விட்டுடுவோம் நாங்க அவரை பின்பற்றுவோம் அப்படி பதில் சொல்லலையா நாங்க அவரை கொலை கணேசனுடைய சகோதரர்கள் நண்பராலே மஜிமால கேட்கிறாங்க யார் அவர் யார் அவர் அவன் கேள்வி என்ன ஆரம்பிக்கிறாங்க அக்பிர்னா அன்னவாஹிதன் லா தானியலஹு ஒன்று இருக்குது ஆனா ரெண்டு இல்ல ரெண்டு இருக்குது ஆனா மூணு இல்ல மூணு இருக்குது ஆனா நாலு இல்ல இப்படி தொடர்ச்சியா கேள்வி கேட்கிறாங்க அபு எதி சிஸ்தானி ரஹமத்துல்லா அவங்க பதில் சொல்லிக் கொண்டே போறாங்க சொன்னா ஒன்று இருக்குது ரெண்டு இல்ல அல்லாஹ் ரெண்டு ஒன்று இல்ல என்றால் எந்திரிக்கணும் இல்ல சொன்னால் ஆளல்ல வந்த ஆறு ஆயத்தை அல்ல இரவு பகல் ரெண்டெல்லாம் படைச்சிருக்கிறார் மூணு என்றொன்று இல்ல சின்ன மூணிக்குது நான் இல்ல சொன்னாங்க அல்லாஹ் அல் குருசி அல் கலம் மூணு கண்ணியமான விஷயங்கள் எல்லாம் படைச்சிருக்கிறான் நாளென்றொன்று இல்ல சொன்னாங்க நாளைக்கு நன்றி இல்ல சௌரா கபூர் இஞ்சில் குருத்தான் நாலு வேதங்கள் எல்லாம் படைச்சிருக்கிறான் அஞ்சென்றொன்று இல்ல சொன்னாங்க அஞ்சு இருக்குது ஆறு இல்ல ஐந்து நேர தொழுகைகள் எல்லாம் படைச்சிக்கிறான் ஆறு இல்ல صالح عليه الصلاة والسلام கூட்டத்துல ஒன்பது பேர் தான் குழப்பம் செஞ்சாங்க பத்து ஒன்று இல்ல சொன்னாங்க பத்து இது பதினொன்னு இல்ல சொன்னாங்க அச்சில ஆவினா குரான் இல்ல சொன்னா பதினோரு இல்ல பதிமூணு பன்னெண்டு மாதங்களை படைச்சிக்கிறான் பதிமூணு ஒன்று இல்ல இப்படி கேள்விகளை கேட்டு கொண்டே போறான் எழுதலாம நூறு கேள்விகளுக்கு மேல கடைசியாக கேட்கிறாங்க உயிர் இல்லாத ஒன்று மூச்சு விடுது அது என்ன காலை நேரத்துக்கு உயிர் இல்ல ஆனா மூச்சு விடுது அல்லா புறாங்க சொல்றான் சொன்னாங்க உயிர் இல்லாத ஒரு பொருள் அல்லாத காபத்துள்ளாவ தருங்க சொன்னாங்க நூ அல்லாவுடைய காபவ தவாப் செய்தது சொல்றாங்க எல்லா கேள்விகளும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டாங்க ரிட்டர்ன் கேட்கிறான் கேள்விகள் ஏதாவது விளம்பிக்கா கேட்க சொன்னா இல்ல ஒன்றும் இல்ல சொன்னா நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்க ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்வி இவர் மௌனமா இருக்கிறார் சரி கேளுங்களே கேட்கிறான் அம்மா மிஸ்தாக்கள் கேட்கிறான் மா மிஸ்தாக்கள் கேட்கிறான் சுரத்தத்தில அவ்வளவுதான் இவர் மௌனமா இருக்கிறார் சொல்றாரு இல்ல கேட்கக்கூடிய மொழிகள் என்ன நூறு கேள்விக்கு மேல கேட்டீங்க அவர் பதில் சொன்னார் ஒரு கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியாவா சொன்னாங்க எனக்கு பதில் தெரியும் நான் பதில சொன்னா நீங்க என்னைய கொலை செஞ்சுக்கிறீங்களோ எனக்கு பயம் சொன்னாங்க நீங்க என்ன சொல்லுங்க பதில ஒரே ஒரு முகம் ஒரு மனிதன் கொண்டு வந்த மாற்றம் நண்பர்களே நான் என்ன செல்ல வாரன் என்றால் மாதம் புனிதமான மாதம் பிறந்த மாதம் மட்டுமில்ல நபியோ இறந்த மாதம் கபருக்குள்ளே வித்தியப்பா ஒரு மனிதன் தான் நபி கணேசுக்குரிய சகோதரர்கள் இந்த மாதம் வந்து சொல்லி நாங்கள் சந்தோஷப்படுறதா அந்த வாழ்க்கை அளிக்கிறது இல்லைன்னு சொல்லி நாங்கள் கவலைப்படுறதா எனவே கணேசனுடைய சகோதரர்கள் நண்பர்கள் எனக்கும் நண்பர்கள் பேசுறது வேசி உங்களுக்கும் கேட்கறது வேசி ஆனா வாழ்க்கையில கொண்டு வரது வேசான விஷயம் எனவே இந்த விஷயங்களை பேசினோம் முக்கியத்தோடும் இஸ்லாமத்தோட அமைச்சியக்கூடிய பாக்கியத்தெல்லாம் சில முழுமையான முறையில் வழங்குவாராக நல்ல பாவங்களை மன்னிச்சுவாராக குறைகளை மன்னிச்சுவாராக அதுக்கு மரியாதை செய்தவராக மன்னிச்சுவாராக நிச்சயமாக நாங்கள் பாதிக்கப்படியானல்லாம் எங்களுக்கு தகுதியே இல்லாதவர்கள் யாரெல்லாம் நீங்க கொடுக்கிறதுக்கு ரொம்ப தகுதியானவர்கள் யாரெல்லாம் பாவங்களை மன்னிச்சுவாயாக தாய்த்தன்மையுடைய பாவங்களை மன்னிச்சுவாயாக எத்தனையோ தாய்த்தன்மையில் கமலாளர்கள் அறிகிறார்களா அவர்களுடைய கவலைகள் விசாலமாக்கிடுவாயாக சொருக்கத்துடைய பூஞ்சோடு ஆக்கிடுவாயாக தன்னுடைய கடுமையாக இருப்பாயாக இறுதி முடிவடைவராக்குவாயாக முகமது ரசூலுல்லாஹ் தெரியுமாவோடு எங்களுடைய உருக்களை கைப்பற்றுவாயாக